சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய இருவர் இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தில் உருவாகுவது முடியாத கருமம் அந்த தாய் தந்தை இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஹலாலான தாய் தந்தையாக இருக்கவும் முடியும் ஹராமான தாய் தந்தையாக இருக்கவும் முடியும் மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி மன்னனுக்கு பசி ஏற்படுகிறதோ தாகம் ஏற்படுகிறதோ இதே போலமா சுகானவத்தாலா மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசை பெண்களுக்கு ஆண்கள் மீதுள்ள மோகம் ஆண்களுக்கு பெண்கள் மீதுள்ள மோகம் இந்த மோகத்தின் அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே அங்கே ஒரு உறவு ஏற்படுகிறது இந்த ரெண்டு உறவுடன் தான் இந்த பூமிக்கு மேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே பிறந்த அடிப்படையில் ஏற்பட்ட உறவு இன்னும் ஒன்று வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நாங்கள் சொல்லுவோம் சொந்தம் என்பதாகவும் பந்தம் என்பதாகவும் சொந்தத்தை பற்றியும் குரான் பேசியிருக்கிறது பந்தத்தை பற்றியும் குரான் கிடைத்திருக்கிறது சிலத்தூர் ரஹ்மன் செல்லக்கூடிய தலையங்கத்தில் உட்கார் உறவினர்களை உட்கார் உறவினர்களை நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் குரான் பேசியிருப்பது போன்று வேறொரு தலையங்கத்தில் கலைத்திருக்குமோ என்று என்பதை சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது இஸ்லாத்துக்கு முன்னாலிருந்தே உலகத்தில் இருந்த ஒரு நட்பண்பு ஒரு நல்ல குணம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் தக்காசி விதியாக்கப்படுவதற்கு முன்னால் வட்டி ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே சல்லல்லாஹு அறிவ சல்லம் உம்மத்துக்கு ஏறி வந்த உம்மத்துக்கு சொல்லி வந்த ஒரு உன்னதமான ஒரு அமல்தான் குடல்வாய் ஜனங்களை சேர்த்து வாழ்வது குடல்வாய் ஜனங்களை மதித்து வாழ்வது அவர்கள் துண்டித்தாலும் நாங்கள் சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடைப்பாட்டை இஸ்லாம் என்பது திமிகாலனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது இதை தளர்ந்துக்குரிய சகோதரர்களே சிலத்தோர் ரஹ்மன் என்ற தலையங்கத்தில் பல கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது பல குரானுடைய திருவசனங்கள் வந்திருக்கிறது அதனுடைய சிறப்புகள் அதனுடைய தன்மைகள் இவைகளை பற்றியெல்லாம் குரானும் ஹதீசும் மிகவும் அழகாக அமைத்திருக்கிறது குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எப்படிப்பட்ட நிலைமைகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகள் சோதனைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் சொன்னது போன்று குடும்பத்தை சேர்ந்து வாழ வாழ்வதென்றால் என்ன என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு வரையிட்டு படமிட்டு காத்திருக்கிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரத்தை அதில் சூழ்நாகி சல்லல்லாஹு அனைவு செல்லும் அவர்கள் நபி பட்டத்தை எடுத்துக்கொண்டு முதல் முதலாக அழகி சொலாத்து வசலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் எங்கள் அனைவருக்கும் தெரியும் வைத்து அங்கே வைத்து என்று சொல்லக்கூடிய சூரா ஐந்து ஆயத்துகள் அங்கு இறங்குகிறது இந்த சந்தர்ப்பத்தில் சல்லம்பாஹு அலிசல்லம் பயந்து நடுங்கியவராக தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடம் வந்து என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லி கூப்பிட்டார்கள் அதில் ஹதீஜா ரவியல்லாஹு தாலான்ஹா தன்னுடைய அன்பு கணவரை அரவணைத்தார்கள் போட்டி விட்டார்கள் நடந்தவர்களை கேட்டார்கள் நடந்தவைகள் அனைத்தையும் சொன்னார்கள் நான் பயந்து விட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது நான் நடக்குகிறேன் என்று சொல்லி அதில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு செல்லம் தன்னுடைய கஷ்டத்தை முன்வைத்த சந்தர்ப்பத்தில் அதில் ஹதீஜா ரவி அல்லாஹு தாலான்னா அதில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னால் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் அப்படி அல்ல நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னல்லாஹலா ஒரு நாளும் உங்களுடைய அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் உங்களுடைய அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் ஏன் மாட்டான் என்று சொன்னால் முதலாவது சொன்னார்கள் இன்னக்க நீங்கள் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வீர்கள் இஸ்லாத்திற்கு முன்னிருந்தே செல்லம்லாகோ அனைவர் செல்லமுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல பண்புதான் அந்த பண்பை பற்றி ஹதீஜா ரதியல்லாஹு தாலானா சாட்சி சொல்லுகிறாள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் வஹீல இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அந்த ஹதீஜா ரதியல்லாஹு தாலாங்க சொன்னார்கள் ஓ அல்லாஹ் உங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான் ஏன் காரணம் என்றால் இன்னக்கல தசிலு ரஹம் நீங்கள் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வீர்கள் செல்ல கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகை இல்லாத காலம் இல்லாத காலம் ஜகாத் இல்லாத காலம் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வார்கள் குடும்ப உறவுகளை செல்லமாக சில மதிப்பார்கள் அதுல ஒன்றுதான் என்ன ஒன்றையும் இமாம் முஸ்லிம் ரமத்துல்லாஹிகளை எதிர்பார்த்து செய்கிறார்கள் குரான் ஒரு ஆயத்திறங்குகிறது ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பகுதியில் தாவத்து செய்ய வேண்டும் பிறரை அல்லாவின் பக்கமாக அழைக்க வேண்டும் பிறரை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி குரான் பேசும் பொழுது குரான் முதலாக சொல்லுகிறது ஓ உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தை இமீடியட் கமினி உங்களுடைய அடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய செலவுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய நகப்பாவுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் இவர்களையும் நடனத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக குரான் சொல்லுகிறது நடிகை நாயகமே உங்களுடைய உச்சம் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உங்களுடைய தாய் வழி சகோதரர்கள் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் பாப்பாவினூடாக தாயினூடாக சொந்தமானவர்கள் இவர்களுக்கு நீங்கள் நசியத்து செய்யுங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்து இறங்கிய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹோ அனைவ செல்லம் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுடைய குடும்பத்தை அழைத்தார்கள் யா பனி அப்த ஷம்ஸ் யா பனி பக் யா பனி முர்ரா யா பனி ஹிஷாம் அன்பிது சொன்னார்கள் அப்துல் ஷம்ஸ் கோத்திரத்தை பார்த்து சொன்னார்கள் பனி பாதை பார்த்து சொன்னார்கள் பனி முர்ராவை பார்த்து சொன்னார்கள் உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டேன் நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள் ரஹ்மன் ரஹ்மன் எனக்கும் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா ரஹ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த உறவு இருக்கிறது அந்த சொந்த உறவு இருக்கிறது நீங்கள் என்னுடைய தகப்பன் வழி சொந்தக்காரர்கள் தாய் வழி சொந்தக்காரர்கள் எனக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு உறவு இருக்கிறது நான் விரும்புகிறேன் அந்த உறவு நனைந்து விடாமல் அதை நனைத்து காய்ந்து விடாமல் நனைத்துக் கொள்வதற்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியது தமிழிலே சொல்லுவார்கள் பாராட்டப்படாத சொந்தம் சொந்தமில்லை என்பதாக எந்த சொந்தத்தை நாங்கள் பாராட்டவில்லையோ இதனுடைய சொந்தம் இதனுடைய மாமா இதனுடைய மாமி இதற்கு சொந்தக்காரர்கள் என்னுடைய தாய் வழி சொந்தக்காரர் தந்தை வழி சொந்தக்காரர் என்று சொல்லி யாருடைய சொந்தத்தை நாங்கள் பாராட்டவில்லையோ எந்த சொந்தம் காய்ந்து விடுமோ அந்த சொந்தம் இல்லாமல் போய்விடும் சொன்னார்கள் சொல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பகுதி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப தாவா இது இஸ்லாம் சொல்லி தந்த ஆரம்ப அழைப்பு அந்நலக்கும் ரஹ்மன் எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரஹ்ம் இருக்கிறது உறவு இருக்கிறது அது காய்ந்து விடாமல் அதை நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சொந்தத்தை பாராட்டுவோம் சொந்தத்தை சொந்தம் கொண்டாடுவோம் சொந்தத்தை பற்றி பேசுவோம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம் இவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய தாய் வழி சொந்தக்காரர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் வழி சொந்தக்காரர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உறவுகள் பேணப்பட வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் நவீ ரஹத்துல்லாஹி அலஹி ஒரு ஹரீச நிவாய்த்து செய்றாங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதர் மக்காவுக்கு வந்தார் அம்ரபுன அபஷா என்பதாக அம்ரபுன அபஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சஹாபி மதீனாவுக்கு மக்காவுக்கு வருகிறார் இன்னும் சல்லல்லாஹு செல்லம் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை நபி என்பதாக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பேசிக் கொள்றாங்க அந்த சட்டத்தில் வந்தவர்கள் ஒருவர் தான் அம்பருடன் அவசா அவர் வந்து மக்காவுக்கு வந்து தஹராலன் நபியை சொல்லம்லாஹு அனைவர் செல்லம் அவ்வளின் நுபுவம் இமாம் நோவி சொல்லுகிறார்கள் நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நுபுவத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நரிசல்லம் நரிசல்லாஹு அரசுடைய சபையில் நுழைந்தார்கள் கேட்டார்கள் மா அந்த நீங்க யாரு வாப்பா நதியை பார்த்து கேட்டார்கள் சரதாரை ஆளுமை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் யார் என்பதாக சொன்னதான நபியும் நான் ஒரு நபி ஒவன் நபி நபி என்றால் என்ன நபி என்றால் என்ன அரசலனி அல்லாஹு தாலா என்னை அம்மா அவனுடைய தூதுவராக உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் நான் அவனுடைய ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அங்கு அபசா கேட்டார் அல்லாஹ் உங்களை எதை கொண்டனுப்பியிருக்கிறார் எந்த செய்தி உங்களுக்கு இருக்கிறது எந்த செய்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களோட மெசேஜ் என்ன இதை நீங்கள் அல்லா உங்களுக்கு தந்தான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக ஆரம்ப வார்த்தையாக சொல்லம்லாஹோ அலைவு செல்லம் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா தௌஹீதுக்கு தௌஹீதை விடவும் உட்படுத்தினார்கள் தௌஹீதுக்கு முன்ன சொன்னார்கள் அருசலனி அல்லாஹு விசிலத்தில் ரகம் அல்லாஹ் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மெசேஜ் செய்தியை தந்தை அல்லாஹ் இருக்கிறார் சிலை வணக்கம் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சிறை அதாவது சிரம் சாய்ப்பதாக இருந்தால் தலை புரிவதாக இருந்தால் வணங்குவதாக இருந்தால் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அந்த அம்ரு அபசாவுக்கு தன்னுடைய ஆரம்ப தாவாவை முன்வைக்கிறார்கள் நாங்கள் யோசிக்க வேண்டும் மக்கக்கூடிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களை சேர்ந்து வாழ்வது குடும்ப உறவுகளை மதிப்பது எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரே சொன்னாங்க சொல்லம் உன்னுடைய குடும்பம் உன்னை துண்டித்துத்தான் வாழ்ந்தாலும் நீ அவர்களை சேர்ந்துதான் வாழ வேண்டும் அவர்கள் துண்டிக்கிறார்களே அதற்காக வேண்டி நான் துண்டிக்கிறேன் என்று சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை அவர்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களை என்னை இழிவுபடுத்தினாலும் அவர்களை என்னை துண்டித்தாலும் அவர்களுடைய வீட்டு நிகழ்வுகளுக்கு என்னை அழைக்காவிட்டாலும் அவர்களை நான் சேர்ந்து வாழ்வேன் ஏன் என்று சொன்னால் சேர்ந்து வாழும்படியாக சொன்னது அல்லா குரானில் அல்லா சுபானா குழுல் அல்பா புத்திசாலிகளை பற்றி பேசுகிறார் புத்திசாலிகள் அறிவாளிகள் என்று சொல்லி நாங்க சொல்லுவோமே அப்படிப்பட்ட புத்திசாலிகளை பற்றி குரான் நல்லா பேசுகிறார் குரான் சொல்லுகிறது உருள் அல்பாப் உருள் அபுசார் என்பதாக பல வகையான வார்த்தை பிரயோகங்களை குரான் பாவித்திருக்கிறது ஆனால் அவைகளை பாவித்த குரான் அதற்கு வரைவிலக்கணமும் இருக்கிறது ஒன்று சொல்லுகிறது இன்னவி ஹல்கு சமாவாதி வல் அர்தி வக்திலால் இல்லைலி அல்பாப் உலுல் அல்பாப் புத்திசாலிகள் அகப்பார்வையுடையவர்கள் விவேகிகள் சிந்தனையாளர்கள் என்று சொல்லி எல்லாம் அதற்கு அர்த்தம் சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் யார் அல்லா சொல்லுகிறான் அவங்க யாரு தெரியுமா الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار படுத்த படுக்கையிலும் இருந்த இருப்பிலும் நடந்த நடையிலும் அல்லாஹுவை யாரெல்லாம் விக்கிரி செய்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள் அவர்கள் தான் அறிவாளிகள் அவர்களுக்கு தான் அல்லா அவர்கள் தான் விவேகிகள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதரத்தை அல்லாஹுடைய சிக்கலை மறக்காதீர்கள் அல்லாஹுடைய சிக்கலை மறந்து விடாதீர்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம் பள்ளியுள்ளுக்கு வரும்பொழுதும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவோம் பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுதும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவோம் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தோம் வாய் கழுகவில்லை பிரஷ் பண்ணவில்லை மஷ்ரூமுக்கு போகவில்லை ஒது செய்யவில்லை எழுப்பி இருக்கிறோம் தூக்கத்திலிருந்து முதல் முதலாக வாழ்க்கையில் அன்றைய நாளை ஆரம்பிப்பது கூட சிக்கரை கொண்டுதான் அது என்னை மௌத்தாக்கிய அல்லா அப்படியே நிரந்தரமான மௌத்தில் என்னை ஆக்கி விடாமல் என்னை மீண்டு வெளிப்பாட்டினாலே அவனுக்கே எல்லா புகழும் எத்தனையோ பேர் இரவு தூங்கினார்கள் அவருடைய தூக்கம் நீடித்து விட்டது அவர்களுக்கு விழிப்பு வரவில்லை அவருடைய குழந்தைகளை கடைசியாக தூக்கம் கொண்டு பார்த்தார்கள் விழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கொள்ள போய் கபரில் இறைக்கப்பட்டதற்கு பிறகு கபருக்கு மேலே மண் மூடப்பட்டு விட்டது அதற்கு பிறகு திறந்து கண் திறந்து பார்த்தால் அங்கே இருப்பது மூடு பலகைகள் மாத்திரம்தான் முதல் முதலாக அல்லாஹுடைய திக்கர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி வ இலைஹி நுஷூர் இரண்டாவது குர்ஆன்ல சொல்லுகிறான் சூரத்துர் ரஅத்ல அல்லாஹ் சொல்லுகிறான் புத்திசாலிகள் யார் அஃபமன் يعلم انما انزل اليك من ربك الحق كمن هو اعمى انما يتذكر اولو الالباب انما يتذكر اولو الالباب புத்திசாலிகளை பற்றி சொல்லுகிறான் அந்த புத்திசாலிகளுடைய கொள்கை எப்படி இருக்கும் அவர்கள் யார் الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق والذين يصلون ما امر الله به ان يوصل அவர்கள் யார் தெரியுமா எந்த உறவை எந்த சொந்தத்தை அல்லாஹ் சேர்ந்து வாழும்படியாக சொன்னானோ அவைகளை அவர்களை அவர்கள் சேர்ந்து வாழுவார்கள் அவர்கள் தான் புத்திசாலிகள் நாங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் அல்லா சொல்லக்கூடிய அறிவாளிகளாக இருப்போம் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரே குடல்வாய் ஜனங்களை குடும்பத்தை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் துண்டிப்பதற்கு இஸ்லாம் எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்கவில்லை அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை இல்லை அவர்களுடைய இஸ்லாத்துக்கு நீங்கள் பொறுப்பில்லை அவருடைய குபுருக்கு நீங்கள் பொறுப்பில்லை ஆனால் அவர்களுக்கு உங்களுக்கு விளைவிக்கக்கூடிய உறவுக்கும் பந்தத்துக்கும் சொந்தத்துக்கும் நீங்களும் நானும் பொறுப்புதாரிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் முஸ்லிமாக இருப்பது என்னுடைய கட்சித்தனம் அல்ல நான் முஸ்லிமாக இருப்பது என்னுடைய கட்சித்தனம் அல்ல அவர்கள் மாற்று மதத்தில் வாழ்வது அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் அல்ல அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாவுடைய அல்லாவுடைய என்ன நாட்டத்தின் பிரகாரம் ஒருவர் மாற்று மதத்தில் வாழ்கிறாரா அவருடைய விருப்பத்தில் வாழவில்லை அல்லாஹுடைய நாட்டத்தில் வாழ்கிறார் அல்லாஹுடைய விருப்பத்தில் வாழ்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மாற்று மதத்தை சார்ந்த ஒருவராக இருந்தாலும் அவருடைய அவர் எந்த மதத்தில் வாழ்கிறாரோ அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை ஆனால் அவருக்கு விளக்கு விளைவிக்கக்கூடிய சொந்தம் இருக்கிறதே சொந்த உறவு இருக்கிறதே சொந்த உறவு இருக்கிறதே அதை மதிப்பது அதை சேர்ந்து வாழ்வது அதை நாங்கள் பாராட்டுவது எங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் குரானில் சமிக்கிறான் அல்லாஹ் லானத்து செய்யாதவன் அல்லாஹ் சபிப்பதை விரும்பாதவன் சொல்லல்லாஹோ அதை சொல்ல லானத்து செய்ய மாட்டார்கள் ஆனாலும் குரானில் சில பாவங்களுக்கு அல்லாஹ் லானத்து செய்திருக்கிறான் சில பாவங்களுக்குரியவர்களுக்கு அல்லாஹ் லானத்து செய்திருக்கிறான் அதுல ஒன்று தான் அல்லாஹ் உலமாக்களை சமிக்கிறான் அல்லாஹ் உலமாக்களை சமிக்கிறான் إن الذين يكتبون ما أنزلناه من البينات والهدى من بعد ما بيناه للناس بالكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون உண்மையான தீனை உண்மையான வடிவத்தில் யார் உம்மத்துக்கு சொல்லாமல் அதை மறைக்கிறார்களோ அதை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு லானத்துண்டாகட்டும் அல்லாஹ் மன்னிப்பானாக இல்மை மறைப்பது இல்மை மறைப்பது வகையினுடைய கல்வியை மக்களுக்கு சொல்லாமல் மறைப்பது இது லானத்துக்குரிய உண்டு லானத்து செய்யப்பட்ட ஒரு பாவம் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக இன்னும் ஒரு பாவத்தையும் அல்லா விட்டிருக்கிறான் குரான்ல ரெண்டிடத்தில் லானத்து செய்கிறான் அல்லா வந்திருப்பானாக குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் சொந்தத்தை துண்டித்து வாழக்கூடியவர்கள் பந்தத்தை சுண்டித்து வாழக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து குரான் பதுவா செய்திருக்கிறது குரான் சாபமிட்டிருக்கிறது குரான் சொல்லுகிறது சுரத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லதீன ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل ويقطعون ما امر الله به ان يوصل எந்த குடும்பத்தை சேர்ந்து வாழும்படியாக அல்லாஹ் எங்களுக்கு சொன்னானோ அதை யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறார்களோ அந்த உறவை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களின் மீது சாகம் உண்டாகட்டும் நானுக்கும் தம்பிக்கு இடையில வழக்கு பாப்பா மகனுக்கு இடையில வழக்கு நானா தம்பி சண்டை பிடிக்கிறார்கள் காணிக்காக வேண்டி சொத்துக்காக வேண்டி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆயத்தை படியுங்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஹக்கில் இருக்கலாம் இது உங்களுடைய உடமையாக இருக்கலாம் இந்த காணிக்கு உண்மையான சொந்தக்காரர் நீங்களாகத்தான் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது உலகிக்கலகம் உள்ளாகனா அவர்களுக்கு லானத்துண்டாகட்டும் அவளுக்கு சாபம் உண்டாகட்டும் நான் சபிக்கவில்லை நாங்கள் ஓதக்கூடிய குரான் எங்களை சபித்துக் கொண்டிருக்கிறது சூரத்து ரத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்து சூர முகம்மதுடைய இன்னொரு ஆயத்தில் எல்லாம் சொல்லுகிறான் ஹல் அசைத்தும் ஹல் அசைத்தும் إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله وأصمهم وأعمى أبصارهم குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் உறவை துண்டிக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அம்மா சொல்லுகிறான் அவர்கள் யார் தெரியுமா ஏற்கனவே அல்லாஹுடைய சாபத்துக்குள்ளவர்கள் தான் இந்த இடத்தில் ஒரு கலம் நாங்கள் யோசித்து பார்ப்போம் நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி சேர்ந்து வாழுகிறேன் என்னுடைய குடும்பத்துக்கு விளக்கிவிட உறவு எப்படி இருக்கிறது எனக்கு என்னுடைய உறவை நான் எப்படி மதிக்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் லானத்து மாத்திரமல்ல அல்லா அப்படிப்பட்டவர்களை செவிலர்களாக மாற்றி விடுவார் இந்த பாவத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு தான் நசிஹத்து செய்தாலும் அந்த நசிஹத்து காதுக்குள்ள போய் விடமாட்டான் ஏற்கனவே அம்மாவுடைய லானத்துக்குரியவர்கள் ஒன்று செவிடாக்கி விடுவான் இரண்டாவது கண்ணால கண்டுகொள்ள மாட்டாங்க அந்த பாவத்தை பாவமாக கண்டுகொள்ள மாட்டாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குரானை தான் நாங்கள் ஓதுகிறோம் இந்த குரான் தான் எங்களுடைய கைட் புக் இந்த குரான் தான் எங்களுடைய லைஃபுடைய கட்லாக் இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வராத வரையில் இந்த உலகத்தில் எங்களுக்கு நிபோசனம் கிடைக்க மாட்டாது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே வாய் ஜனங்களுடைய விஷயத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹரிசுகளை படித்து பாருங்கள் ஒரு கடன் ரியாது சாலை கலத்தி அந்த ரியாது சாலை நாற்பதாவது பாடம் அதுல அல்லா இமாம் சுமார் பல ஹதீஸ் பல ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லக்கூடிய விடயத்தை சல்லம்பாக வரை வெறுமனே குடல்வாய் ஜனங்களை பற்றி மாத்திரம் பேசவில்லை சொந்தத்தை பற்றியும் பேசினார்கள் பந்தத்தை பற்றியும் பேசினார்கள் எங்களுக்கு பொன் தந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் பந்தம் என்பதால் முசாகரா ரெண்டு உறவு இருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னேன் பிறந்த வகையில் சொந்தம் கல்யாணம் முடித்த வகையில் ஒரு பந்தம் இருக்கிறது இந்த பந்தத்தை நாங்கள் எப்படி சேர்த்து வாழ வேண்டும் இந்த பந்தத்தை நாங்கள் எப்படி மதிக்க வேண்டும் இந்த பந்தத்தை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்னுடைய மாமா என்னுடைய மருமகன் என்னுடைய மாமி என்னுடைய மருமகள் அன்புக்குரிய சகோதரர்களே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மனைவியை தலாக்கு சொல்லலாம் ஆனால் மனைவிக்கு தலாக்கு சொல்வதன் காரணமாக மாணிக்கின் மருமகனுக்கு இடையில் உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட மாட்டார் அந்த உறவு தியாகத்திலேயும் இருக்கத்தான் செய்யும் அந்த உறவு நீடிக்கும் மனைவியை மாற்றிக் கொள்ளலாம் மாமியை மாற்ற முடியாது அந்த மாமி அது தியாகத்து வரைக்கும் மாமி மதரின் லோ சட்டத்தில் அவள் தாய் சட்டத்தில் அவள் தாய் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே சொந்தத்தை பற்றியும் சல்லம்பாசனம் பேசியது போன்று பந்தத்தை பற்றி பேசினார்கள் அது நபோதர் சொல்றாங்க சல்லம்பாக அலைவர் செல்லம் ஒரு நாள் இப்படி சொன்னார்கள் ஆச்சரியமாக சொன்னார்கள் சகாபாக்கள் கூடியிருந்தார்கள் சகாபாக்கள் வீட்டிருந்தார்கள் சொல்லம்பாகோசலம் சில சந்தர்ப்பங்களில் பிற்காலத்தில நடக்க இருக்கின்ற விடயங்களை பற்றி பேசினார்கள் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் அதை வைத்து பேசினார்கள் சொன்னார்கள் சகாபாக்களை பார்த்து இன்னக்கும் சத்தூன மிசும் மிசுர் நாட்டை அல்லாஹ் அந்த மிஸ்ரை பாதுகாப்பானாக அந்த மிஸ்ர் அல்லா இஸ்லாத்திய இஸ்லாத்தை நிலைநாட்டுவானாக அல்துவர் சரிவை எல்லாம் பாதுகாப்பானாக அங்கிருக்கக்கூடிய பள்ளி வசலை பாதுகாப்பானாக அப்பாவி முஸ்லீம்களுடைய உயிர்களை பாதுகாப்பானாக இன்னக்கும் சத்தத்தகுன மிசுர் சொன்னாங்க சொல்லம்மா சொல்லம் அபூதர் சொல்லி சொல்றாங்க நீங்கள் மிசுரை கைப்பற்றுவீர்கள் மிஸ்ருடைய நிர்வாகம் உங்களுடைய கைக்கு கீழே வரும் அப்படி வந்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஊர்ல ஒரு கிராமம் இருக்கிறது ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊருடைய பேர் தீராஜ் அந்த ஊருடைய பேர் தீராஜ் அந்த ஊருக்கு நீங்கள் போனால் அந்த ஊர் மக்களோட நீங்கள் எப்படி தெரியுமா நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஊர் மக்களுடன் நீங்கள் நல்ல உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஊருடைய மக்களை மதிக்க வேண்டும் அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஏன் தெரியுமா காரணம் ஏன் சொன்னார்கள் சல்மா செல்லம் குறிப்பாக சொன்னார்கள் அந்த ஊருக்கு நீங்க போனால் அந்த ஊரை நீங்கள் மதிக்க வேண்டும் அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த ஊர் மக்களுக்கு ஸ்டான் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏன் தெரியுமா காரணம் எனக்கு அந்த ஊர்ல எனக்கு ஒரு சொந்தமும் இருக்கிறது எனக்கு ஒரு பந்தமும் இருக்கிறது ஆச்சரியமான சொல்லுகிறார்கள் மிஸ்ரு நாட்டை தரிசிக்க செல்லல்லாஹ் போகவில்லை மிஸ்ர் வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி அந்த மக்களுடைய பாசை அரபு பாசை அல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய தாய்மொழியாக அரபு மொழியை மாற்றிக் கொண்டார்கள் இன்றைக்கு அந்த நாடு அரபு பாசைக்கு செய்யக்கூடிய செல்வத்து இருக்கிறது சேவை இருக்கிறது எந்த அரபு நாடும் செய்யாத சேவையை அந்த நாடு இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரமே சல்லம்பாக சொன்னார்கள் அந்த ஊர்ல எனக்கு ரெண்டு உறவு இருக்கிறது ஒன்று சொந்தம் இருக்கிறது இமாம் நாவீரம் உள்ளாலே சொல்றார்கள் என்ன சொந்தம் தெரியுமா என்ன சொந்தம் தெரியுமா ஹாஜர் இம் ஹாஜர் முப்பத்தி மூணாவது அப்பா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்பா வாப்பா அப்துல்லா அப்துல் முத்தலி அதுக்கு மேல போய் போய் போய் முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாத்து வசலாம் இஸ்மாயில் அலை இஸ்லாத்து வசலாம் அந்த ஊர்ல நிக்காக செய்திருந்தார்கள் எனவே என்னுடைய முப்பத்தி மூணாவது அப்பா அந்த ஊர்ல நிக்காக செய்திருந்தார் எனவே அந்த ஊர்ல எனக்கு சொந்தம் இருக்கிறது அந்த ஊர்ல எனக்கு சொந்தம் இருக்கிறது என்னுடைய மனைவி பதினொரு மனைவார்களில் ஒரு மனைவி தான் மாறியத்தில் இப்ராஹிமுடைய உம்மா இப்ராஹிம் ருதையம்மாவுடைய உம்மா சொன்னாங்க சல்லம்மாஹு செல்லம் அந்த பெண் அந்த ஊரை சார்ந்தவர் அந்த பெண் அந்த ஊரை சார்ந்தவர் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரத்தை அன்றாட பெரியார்களே ஒரு புத்துபா பிரசங்கத்திலே பேசி முடிப்பதல்ல சிறப்பு உறவை சேர்ந்து வாழ்வது குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது இதை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம் உலமாக்கள் தொகுத்திருக்கிறார்கள் சிலத்தூர் ரகம் சிலத்தூர் ரகம் சபபம் சிலத்தில் வா உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழுவது அல்லாஹுடன் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு காரணமாக மாறிவிடுகிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் சிலத்தூர் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ரஹ்மை பார்த்து சொந்தத்தை பார்த்து ஏ சொந்தமே உன்னை யாரு சேர்ந்து வாழுவானோ அவனை நானும் சேர்ந்து வாழுவேன் இன்னவர்கள் சிறத்தூர் ரஹ்மை சபபம் என்று கூலில் ஜென்னா சொன்னாங்க சல்லல்லா செல்லம் أطعموا الطعام أفشوا السلام وصلوا بالأرحام وصلوا بالليل والناس نيام ودخلوا الجنة بسلام சொன்னார்கள் சல்லல்லா செல்லம் மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் மக்களை சேர்ந்து வாழுங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் மக்கள் எல்லாம் தூங்குறாங்க புறத்தை விட்டு தூங்குறாங்க வசல்லூமில்லை இரவு நேரத்தில் நடு திசையில எழுப்பி தகஜத்து தொழுங்கள் வசல்லூமில்லை வண்ணாசுமியாம் மக்கள் தூங்கும் பொழுது நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீங்க பொது ஜென்ன தரிசலாம் சாந்தி சமாதானத்துடன் அமைதியுடன் நீங்கள் சூரத்திற்குள்ளே நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அல்லாஹுடைய நபி சொன்னார்கள் சிலத்தோர் குடும்பத்தை சேர்ந்து வாடுவது அல்லாஹுடைய கட்டளை சில கொண்டும் அல்லாஹுவை கொண்டும் யார் விசுவாசம் கொண்டிருப்பீர்களோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள் இன்னொரு ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது உலகத்தில் தொழுகையை விட்டுவிட்டால் அல்லா அவகாசம் கொடுப்பான் சௌபாவுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த வருஷம் இந்த காத்து கொடுக்க இல்லையா சௌபா செஞ்சிட்டோம் அடுத்த வருஷம் அந்த காத்தை கணக்கு பார்த்து கொடுத்துடலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரத்தை சொன்னாங்க சொன்னோம் சொன்னம் எனக்கு தெரிந்த வகையில் ஒரு பாவத்தை ஒருவர் செய்து அந்த பாவத்துக்கு உடனடியாக தண்டனை வருவென்றிருந்தால் அது தான் குடும்பத்தை துண்டித்து வாழுவது என்று சொன்னார் ஒரு நன்மையை செய்து அந்த நன்மைக்கு மிக அவசரமாக மிகவும் வேகமாக ஒரு ரிசல்ட் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதுதான் குடும்பத்தை சேர்த்து வாழ்ந்து சொன்னார் குடும்பத்தை சேர்த்து வாழ்ந்தால் அதற்குரிய நன்மைகள் அவசரமாக கிடைத்துவிடும் அதனுடைய பராமரம் அவசரமாக கிடைத்துவிடும் குடும்பத்தை துண்டித்து வாழ்ந்தால் அதனுடைய அதனால் வரக்கூடிய கெடுதிகள் அவசரமாக உலகத்திலேயே கிடைத்துவிடும் என்பதை மிக தெளிவாக சங்கமாக ஒரு சுட்டிக்காட்டார் அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகத்தை இன்னும் சொன்னார்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது அது காரணமாகிறது வியாதத்தும் பெண்பவர் வாழ்நாளில் மறக்க ஏற்படுகிறது வாழ்நாளுடைய மறக்கத்தை அபிவிருத்திக்கு காரணமாகிறது நாங்கள் நினைக்கிறோம் குடும்பத்துக்கு கொடுக்காமல் சேமித்து வைப்போம் அதை எங்களுக்கு வைத்துக் கொள்வோம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு மனைவி எனக்கு அஞ்சு பிள்ளைகள் அவர்களுக்குத்தான் என்று சொல்லி நாங்கள் சேமிப்போம் என்றிருந்தால் சொன்னார்கள் சந்தம்பா சொல்லம் போன்ற சொத்தில் அம்மா வரக்கத்தை எதிர்த்து விடுவார் என்பதாக குடும்பத்துக்கு கொடுப்போம் குடும்பத்தை சேர்ந்து வாழுவோம் அல்லாஹ் இதுல வைத்திருக்கக்கூடிய பலாகரங்களை பற்றி அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே மிகவும் அழகாக பேசப்பட்டது குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதற்கு என்ன குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதற்கு என்ன குடும்பத்துக்கு சலாம் சொல்லுகிறேன் நாங்கள் யோசிப்போமே எங்களுடைய நண்பர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லக்கூடிய அளவு எங்களுடைய சகோதரனுக்கு நாங்கள் சலாம் சொல்லுகிறோமா எங்களுடைய நண்பர்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உடல் பிறந்த சகோதர சகோதரத்தை வாழ்த்துகிறோமா சிலத்துர் ரஹ்ம் என்பது பயான் செய்வதல்ல சிலத்துர் ரஹ்ம் என்பது பேசுவது மட்டுமல்ல கேட்பது மட்டுமல்ல அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடியவங்களுக்கும் செய்வானாக நல்லவன் பாதிப்பானாக நன்மையை கொண்டு மக்களுக்கு சொல்லுகிறோம் அந்த நன்மை எங்களுடைய வாழ்க்கை இல்லை என்றிருந்தால் நாங்கள் சாபத்துக்குரியவர்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சலாத்தை கொண்டு குடும்பத்தை சேர்ந்து வாழுவோம் ஜியாரத்தை கொண்டு சேர்ந்து வாழ்வோம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம் என்னுடைய சகோதர சகோதரிய வீடுகளை நான் எத்தனை முறை வருஷத்திற்கு தரிசிக்கிறேன் எத்தனை முறை போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கூட்டாளிமார்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லி உள்ளவர்களை எத்தனை முறை பார்க்கிறோம் சகோதர சகோதரிய வீடுகளுக்கு போய் அவர்களை தியானத்து செய்து அவர்களை பார்த்து அவர்களுடைய அவருடனிருந்து உறவாடி விட்டு வரக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறதா அன்புக்குரிய சகோதரே தியானத்துக்காக வேண்டி தரிசிப்பதற்காக வேண்டி போய் வருவதை இவ்வாதத்திற்கு பாருங்கள் அடுத்ததாக பவித்தான் அசைமுத்தான் சாப்பாடு கொடுங்கள் குடும்பத்தை கூப்பிடுங்கள் குடும்பத்தை அழையுங்கள் முன்னைய காலங்கள் எப்படி தெரியுமா இருந்துச்சு முன்னைய காலத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தால் அறைகள் சின்ன அறைகளாக இருக்கும் ஹால் பெரிய ஹோலாக இருக்கும் கேட்டா சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் அறை சின்ன அறை அது எங்களுக்குரிய அறை ஹோல் பெரிய ஒரு ஹோலாக இருக்கும் என்னத்துக்கு என்றால் சாப்பாடு வைக்க வேண்டும் ஐம்பது சகம் வைக்கலாம் இருபத்தைந்து சகம் வைக்கலாம் இங்க நாங்க சாப்பாடு வைப்போம் குடும்பங்கள் வரும் கல்யாணம் செய்வோம் இங்கே அன்புக்குரிய சகோதரே இன்றைக்கு நிலைமை மறுபக்கமாக மாறிவிட்டது பெட்ரூம் எல்லாம் பெருத்து விட்டது பெரிய பெரிய ரூம் பெரிய பெரிய அறைகள் ஆனால் கூடிய ஹோலை பார்த்தா அதுல ரெண்டு சகம் சாப்பாடு வைக்க முடியாது நாங்க சொல்றோம் இருந்தாலும் நீங்க வராமல் இருந்தால் நல்ல என்பதாக குடும்பம் இங்க வராமல் இருந்தால் மிச்சம் நல்ல என்பதாக முன்னைய காலத்தில் மக்கள் நல்லவரம் படைத்தவர்கள் பெரிய ஹோல் வைத்து வீடு கட்டினார்கள் பெரிய சாராக்களை வைத்து வீடு கட்டினார்கள் ஏன் சாப்பாடு கொடுக்க வேண்டும் அன்னதானம் கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்புக்கு இஸ்லாமிய சகோதரி சாப்பாடு கொடுப்பது குடும்பத்தை அழைத்து கொடுப்பது ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுங்க ஃபேமிலி டே குடும்ப நாள் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் எங்களுடைய தலைமுறைகள் ஒன்று சேருவோம் ஒரு ஒரு குடும்பம் வந்து சேரட்டும் சாப்பாடுகளை பகிர்ந்து கொள்ளட்டும் ஹதியாக்களை பகிர்ந்து கொள்ளட்டும் நல்லவைகளை பேசிக் கொள்ளட்டும் சிறார்களுக்கு நல்லவைகளை கொடுக்கட்டும் சின்ன பிள்ளைகளுடைய தலைகளை தடவிடட்டும் அவர்களுக்கு உறவுகளை சொல்லிக் கொடுப்போமே அப்படிப்பட்ட ஒரு நாளாக அப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் அறிமுகப்படுத்தி அன்புக்குரிய சகோதரை வரக்கூடிய டிசம்பர் ஹாலிடே ஸ்கூல் லீவு இந்த லீவுல எக்ஸாம் முடியுது அதற்கு பிறகு எங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எங்களுடைய பந்தம் எங்களுடைய சொந்தத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி அன்புக்குரிய சகோதரை ஏன் ஒரு நல்ல கருமத்தை செய்யக்கூடாது ஏன் ஒரு நல்ல கருமத்தை நாங்கள் வித்திடக்கூடாது அதியாக்கனை கொண்டு குறைஞ்ச பட்சமன்புக்குரிய சகோதரே வேலை பழுத்தல் கூறிவிட்டது சோழிகள் கூறிவிட்டது சோழிகள் தலைக்கு மேலே கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலாவது அன்புக்குரிய சகோதரே ஒரு டெலிபோன் கோல போட்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு உங்களுக்கு தந்த ஒரு நேமத்தாக இந்த மொபைல் போன் தொலைத்தொடர்பு சாதனங்களை கையிலெடுத்து ஒரு கால் எடுத்து ஏன் எப்படி சோகா இருக்கிறீங்களா என்று கேட்டா என்ன வந்துட போகுது இதுதானே குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது இதுதானே குடும்பத்தை அரவணைப்பது இதுதானே குடும்பத்தோட குடும்பத்தை கட்டிப்பிடிப்பது இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன் குடும்பம் பழக வேண்டும் குடும்பத்துக்கு யாராவது குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவி செய்து விட்டால் என்ன வர வேண்டும் இதுவும் ஒரு கெட்ட பழக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அவர்களுக்கு உதவி செய்து விட்டா என்ன தெரியுமா செய்வாங்க முழு பூசணிக்கையை விழுங்கிக் கொள்வாங்க ஒரு ஜிதா கல்லா கூட சொல்ல மாட்டாங்க கேட்டா சொல்லுவாங்க எங்களுக்கு தராம யாருக்கு தருவது இது ஹக்குத்தானே சொல்லுகிறது உங்களுடைய குடும்பத்துக்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள் என்பதாக ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் உங்களோட புள்ளக்கு பென்சிலை கொடுத்தாரா ஒரு உடுப்பை கொடுத்தாரா ஒரு கேக்கை வாங்கி கொடுத்தாரா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா பழக்கங்கள் சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு நீ ஜதாக்குமுல்லாஹு சொல்லி ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டோம் அனைத்தும் அன்பலா சக்கூரா கொடுக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடாது வாழக்கூடியவர்கள் சொல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாம் இதுதான் பண்பாடு அன்புக்குரிய சகோதரே இந்த தலையங்கம் ஒரு பெரிய ஒரு தலையங்கம் குடும்பத்தை சேர்ந்து வாருங்கள் இப்ப உள்ளத்தில கையெழுத்து கேட்டு பாருங்கள் குடும்ப சண்டை உள்ளவர்கள் யூசுப் அலை சலாத்துலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தார்கள் குடும்பத்தை அரவணைத்தார்கள் அந்த குடும்பம் தன்னுடைய உடம்பு அந்த வீட்டை எழுதிக் கொள்ளவில்லை அந்த காணி எடுத்துக்கொள்ள இல்லை ஒரு பச்சிலன் பாலகனாக ஒரு மதல குழந்தையாக இருக்கக்கூடிய நிலத்தில் பருவ கூட அடைந்தில்லாத சந்தர்ப்பத்தில் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை ஒரு பால் கிணத்தில் ஒரு பால் கிணத்தில் ஒரு பாலை வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யூசுப் அலை சலாத்து வந்தலாம் தன்னுடைய சகோதரர்களை சந்தித்தார்கள் ஆனால் சகோதரருக்கோ தெரியாது இவர் யார் என்பதாக யூசுப் அலை சலாம் எப்படி தெரியுமா நடந்து கொண்டார்கள் அன்பாக நடந்து கொண்டார்கள் செய்தார்கள் உபகாரம் செய்தார்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தெரியாது இது யூசுப் என்பதாக அவர்களுக்கு தெரியும் இது மிசர் நாட்டினுடைய அரசன் என்பதாக சொன்னார்கள் يا أيها العزيز إن له أبا شيخا كبيرا فخذ أحدنا مكانه إنا نراك من المحسنين யாரை கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டார்களோ அதே யூசுப் ஆட்சி செய்கிறார் அந்த யூசுஃபுக்கு தெரியும் இவர்கள் சகோதரர் என்பதாக ஆனால் இந்த சகோதரருக்கு தெரியாதவர் யூசுப் என்பதாக அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் இந்த யூசுவை பார்த்து அரசே எங்களுடைய வாழ்க்கையில உங்களை போல ஒரு பேருபகாரியை நாங்கள் கண்டடைந்து ஏன் அப்படிப்பட்ட ஒரு யூசுமாக நாங்கள் வாழக்கூடாது ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நாங்கள் வாழக்கூடாது கடைசியாக குரான் பேசுகிறது குரான் சொல்லுகிறது யூசுப் அலை இஸ்லாம் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் நான் யூசுப் என்பதாக அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு வெற்றவேற்பட்டு விட்டது தலை குடித்து விட்டார்கள் சஞ்சலப்பட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறார்கள் தலை குடிந்தார்கள் சகோதரர்கள் சொன்னார்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் தெரியாத காலத்தில் இப்படி எல்லாம் செய்துவிட்டோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அலை இஸ்லாம் என்று சொன்னார்கள் அம்மா இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல நாளையில் அந்த ஆயத்துக்குரிய சொந்தக்காரர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பானாக சொன்னார்கள் இன்றைய நாள் நீங்கள் யாரும் பணிக்கு பணிவாங்க பணிக்கப்பட மாட்டீர்கள் உங்களை நான் அன்றைய நாளே மன்னித்து விட்டேன் இன்றல்ல என்னைக்கு நீங்க இந்த கிணத்துல போட்டீங்களோ அன்றைக்கே நான் உங்களை மன்னித்து விட்டேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் அல்லவா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயுஷ் சத்தியப்பாரதி எல்லா நேரத்தில் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு கசை பிரதர் வந்துட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் ஆயிஷா தினா செய்து விட்டார்கள் என்ற செய்தியை பரத்துவரின் சுரத்தும் நூறுடைய ஆயத்து இதில் அல்லா சுகானகத்தால மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆயிஷா தினாவிட ஈடுபட இல்லை ஆனா இந்த செய்தியை பரத்தினாங்க சில அபுபக்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அபுபக்த சுத்தியை கருதியம்மாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இப்படி எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் இப்படிப்பட்ட முன்ன பின்ன ஏற்படும் என்பதை விளக்கப்படுத்த தன்வாயை சொல்லுகிறார் மிஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாதி பதிலுடைய சகாதி அபுபக்க சித்தியக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர் அபுபக்க சித்தியக்கூடிய மாவட மகள் மாநில மகன் கதின் பெஸ் கதின் அவர் தான் முன்னுக்கு செய்தியை பார்க்கிறதுக்கு ஒரு ஆண்டு ஆயத்தரங்கிச்சது கவலைப்பட்டாங்க சஞ்சலப்பட்டாங்க அவங்க நான் இந்த பேச மாட்டேன் அவருக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் நான் அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சத்தியமிக்க சந்தர்ப்பத்தில் அம்மா அபூபக்கரை பார்த்து சொல்லுகிறான் அபூபக்கரே என்ன பேசுறீங்க நீங்க இவரோட குடும்பம் அல்லவா இவர் உங்களோட சொந்தம் அல்லவா இவர் உங்களோட கசின் அல்லவா நீங்க இவரை எப்படி ஒதுக்கி வைப்பீங்க வலாயத்தலை உருள் முழுமைக்கும் சாத்தியம் தோழில் குருமா கொடுக்க மாட்டோம் சொந்தத்தை சேர்ந்து வாழ மாட்டோம் சொந்தத்தை ஒதுக்கி வைப்போம் என்று சொல்லி நீங்கள் எப்படி சத்தியம் செய்வீர்கள் மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் இதை விட்டு விடுங்கள் நீங்கள் இன்றைக்கு ஒரு பேஜ் காணிக்காக வேண்டி ரெண்டு பேஜ் காணிக்காக வேண்டி ஒரு கடை துண்டுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறீங்க நாளை தியாகத்தில் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வோம் குடும்ப உறவுகளை மதிப்போம் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவோம் அதற்குரிய சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அம்மா ஆக்கி வைப்பாராக யாவா நம் அனைவருடைய பாவங்களை மதிப்பாயா யாவா குடும்பத்தை சேர்ந்து வாழ கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பார் இவ்வளவு நாளும் நடந்த தவறுகளை மன்னித்து The more lectures visit slhub.com